الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه அபுதல் விஃபாரி மற்றும் மாதிபின் ஜபல் ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹை அஞ்சிக்கொள் நீ இங்கிருந்தாலும் மற்றும் ஒரு பாவத்தை செய்துவிட்ட பிறகு அதன் பின்னால் நீ ஒரு நலனையும் செய்துவிடு நன்மையும் செய்துவிடு அது அதை அழித்துவிடும் மக்களிடம்